सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नुमः त्रेतायां रक्तवर्णोऽसौ चतुर्बाहुस्त्रिमेखलः हिरण्यकेशस्त्रय्यात्मा सृक्स्रुवाद्युपलक्षणः திரேதாயுகத்தில் பகவான் எப்பேற்பட்ட ரூபமாக இருக்கிறார் என்று இந்த ஸ்லோகத்திலே கரபாஜனர் உபதேசம் பண்ணுறார் திரேதாயாம் அசௌ ரக்தவர்ணகா இந்த பகவான் சிகப்பு நிறத்தோடு இருக்கிறார் சதுர்பாகு நான்கு கைகளோடு இருக்கிறார் த்ரி மேகலாக மேகலாகனா இடுப்பில் கட்டுற அருணா கயிறு நம்ம சொல்கிறோமே அது மாதிரி இந்த புல்ல மூன்று சுற்றாக சுற்றக்கூடிய ஒரு இது அதுக்கு பதிலாக தான் அந்த காலத்தில் தர்பையை சுற்றுறதுக்கு பதிலாக தான் இப்போ கயிறை சுற்றுகிறார்களோ என்னவோ தெரியாது ஆக தர்ப புல்லால் அதுக்கு பேர் முஞ்சி புல்லுன்னு சொல்லுவார்கள் தர்ப புல் அதை மூன்று சுற்றாக சுற்றி அதை பின்னணும் அதை முறைப்படி பின்னி அதை மேக்கலை இடுப்பில் கட்டின்னு இருக்கிறவராக இருக்கிறார் ஹிரண்ய கேசகா அவருடைய தலையில் இருக்கக்கூடிய முடிகளெல்லாம் பொன்மயமாக இருக்கின்றன திரையாத்மா மூன்று வேதங்களின் ஸ்வரூபமாக ரிக்கஜ சாமங்களின் ஸ்வரூபமாக இருக்கிறார் கையில் ஸ்ருக் ஸ்ருவாத்யுபலக்ஷணா ஸ்ருக்கு ஸ்ருவம் கீழ்கை அபயவரதம்னு நம்ம நினச்சிக்கணும் அப்படித்தான் தெரிகிறது ஏன்னா ஒரு கையில் ஹோமத்தில் பண்ணக்கூடிய இரண்டு கரண்டிகள் பெரிய கரண்டிக்கு ஸ்ருக்குன்னு பேர் சின்ன கரண்டிக்கு ஸ்ருவம்னு பேர் ஸ்ருக் ஸ்ருவஹா அப்படின்னு பேர் அதுக்கு நீங்கள்லாம் பார்த்துருக்கலாம் ஹோமங்களில் பயன்படுத்துவார்கள் ஸ்ருக் ஸ்ருவாதி உபலக்ஷணா அதோட கூடின அதோட சேர்ந்த அந்த சாதனங்களையோட உடையவராக பகவான் விளங்குகிறார் அப்போ ஜனங்கள் எப்படி இது பண்ணுகிறார்கள் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார் தம் ததா மனுஜா தேவம் சர்வதேவமயம் ஹரிம் யஜந்தி வித்யயாத்ரையா தர்மிஷ்டா பிரம்மவாதினா அப்பேற்பட்ட ததா அந்த திரேதா யுகத்தில் மனுஜாக மனிதர்களெல்லாம் எல்லா தேவமயனாக இருக்கக்கூடிய இந்த ஹரியை சர்வதேவமயம் தம் ஹரிம் அந்த ஹரியை திரையா வித்யா யஜந்தி மூன்று வேதங்களால் அவரை பூஜை பண்ணுகிறார்கள் தர்மிஷ்டாக பிரம்மவாதினா மனுஜாக வேதங்களை எல்லாம் சொல்லி ஒழுக்கத்தை கடைபிடிக்கின்ற மனிதர்களெல்லாம் எல்லா தேவர்களுடைய வடிவமாக இருக்கக்கூடிய அந்த பகவானை வேதங்களால் போற்றி வேத வேள்விகளால் போற்றி வழிபடுகிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்திலே உபதேசிக்கிறார் தொடர்ந்து உள்ள ஸ்லோகங்களை எல்லாம் பிறகு பார்க்கலாம் திரேதாயாம் ரக்தவர்ணோசௌ चतुर्बाहुस्त्रिमेखलः हिरण्यकेशस्त्रय्यात्मा सृक्स्रुवाद्युपलक्षणः तं तदा मनुजा देवं सर्वदेवमयं हरिं यजन्ति